ஈசானோ பூதபவ்யஸ்யா விஜுகுப்சதே உள்ள இருக்கிற இடம் ரொம்ப ஜுகுப்சனீயமான இடம் அந்த இடத்துல போய் பகவான் எழுந்து இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஐயோ ஜுகுப்சனியமான இடத்திலே பகவான் இருக்கிறார் என்றால் அவருக்கு ஜுகுப்ச உண்டாகாதா அவருக்குத்தான் ஏழ குண ஸ்பர்சம் ஏற்படாதா என்று தானே சங்கித்துக் கொண்டு வேத புருஷன் நதத்தோ விசுகுப்சதே அங்க பாஷ்யம் செய்கிறார் ரங்கராமானுஜ சுவாமி வாத்சல்யாதிசயாபி நதத்தோ விசுகுப்சதே போக்கியதையா பசியதீத்தியர்த்தா விஸ்தாரமாக போகும் அந்த விஷயம் அமலன் நிமலன் விமலன் நிர்மலன் ஆழ்வார் நினைத்தாராம் ஐயோ நாம் உள்ள போகிறோமே தகாதவன் நாம் உள்ள போகிறோமே எம்பெருமானுக்கு என்ன அபத்தியம் வந்துடுமோ அப்படின்னு தாம் நினைத்தாரா பலபலபலான் பிரகாசிக்கிறார் எம்பெருமான் பெருமாளை கண்டவாறே உடல் பூரிக்கும் அவன் அவன் அதை இதை காண்கிறோம் என்கிற சந்தோஷால் சேர்த்தாரே அவலன் விமலன் நிமலன் நிம்மலன் அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆவிபடுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையாறு தொழில் பயங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நேமதிலரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன முக்கின்றதே இந்த திவ்ய பிரபந்தத்திலே இருப்பானாழ்வார் பாதாதி கேசாந்தமாக அனுபவிக்கிறார் திருவடி ஆரம்பித்து கடைசியிலே திருமுடி அளவாக அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் கண்ணபிரான் யசோதத்திராட்டியனிடத்திலே வந்து சேர்ந்தாரை சீதக்கடருள் அமுசன்ன தேவகி கோதைக்குழலால் அசோதைக்கு போர் தந்த பேதைக்குழவி பிடித்திட்டு வைத்துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே திருவடி ஆரம்பித்து திருப்பாருகுவதி அசோகமுன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென்பு விருப்பாலுரைத்தா பதாதி கேசாந்தமாக இருபது பாசுரங்களாலே அனுபவித்தார் பெரியாழ்வார் இவர் திருப்பானாழ்வார் பத்தே பாசுரத்திலே பாதாதி கேசாந்தமாக அனுபவிக்கிறார் திருக்கமலபாரம் வந்து என் கண்ணினுள்ளனவுக்கின்றதே திருக்கமலபாரம் இருக்கும்படி நன்னில் வடிவினையில்லா மலர் மகள் மத்த நிலவகள் பிடிக்கும் நெல்லடி என்கிறபடியே பங்கஜரதஸ்தும் பாதாருந்துதமாம் படி சேதி ஜனலோச்சன சர்ச்சாக சௌகுமார் யசாதி நிகழான பிராட்டி மாறும் துடிக்க கூசும்படி புஷ்பகாச சுகுமாரதரமாய் அடிக்கீழமர்ந்து புகுந்தடீர் வாழ்வினன் அருள் கொடுக்கும் என்கிறபடியே தன் திருவடி வாரத்திலேருதுங்கின உலகுக்கெல்லாம் நிழல் கொடுக்கும் அவையான திருக்கமல பாதங்கள் இரண்டாம் பாட்டு வந்த உள்ளத்தனாய் உலகமளம் தண்டமுறா முடியன் அன்று நேர்ந்த நிசாகரரை கவர்ந்த கவர்ந்தவங்கனைக் காகுத்தன் கடியாறு புழில் அரங்கத்தம்மான் அரைத்தி வந்த வாடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நீண்முடியன் அழகிய மணவாளன் உலகளந்தபடி என்னனே என்னில் வெந்துரல்வாணன் வேள்வியிடமைதி அங்கோரு குரலாகி மென்மை உணர செந்தொழில் வேதனாவில் முனியாகி பெய்யம் அடிமூன்னுறந்து பொறினம் மந்தரமீதி பூரி மதினின்றஞ்ச மலரோன் வணங்க வளர்சேர் அந்தர மொழினோடு செலவுத்த பாதமது மற்றன்றியும் தன் உருவமாறும் அறியாமல் தானங்கோ மன்னன் குரவுருவில் மாணியா மாவலிகன் பொன்னியலும் வேள்விக்கண் புக்கிருந்து போர்வேந்தர் மன்ன மலங்குள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்னுடைய பாசத்தால் யானளப்பமூவடிமண் மன்னா தருகன்று வாயுரப்பா என்னால் தரப்பட்டதென்றதுமே அத்துணை கண் மின்னாறு மணிமுடி போய் வெண்தடவா மேலெடுத்த பொன்னாறு கனகழற்கால் ஏழுலகம் போய் கடந்து அங்கொன்றாவசுரர் துவங்கச் சலநீட்டி மன்னிவ்வகவிடத்தை மாவலிய வஞ்சித்து தன் உலகமாக்கிவிட்ட தாளான் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுறா நிபர்ந்தனேன் முடியன் அன்று நேர்ந்த நிசாகரரை கவர்ந்த மங்கனை காகுத்தன் கடியாறு புயல் அரங்கத்தம்மா அரைச்சி வந்த வாடையின் மேரு சென்றதாம் என சிந்தனையே சிவந்த வாட இருக்கும்படி என்னென்னில் ரங்கநாதனுடைய பீதாம்பரத்தை பட்டர் அனுபவிக்கிறார் கடி காந்தி சம்பாதி சாதுரிய நீதி வசத்ரத்ன காஞ்சி கலாபானுலேபம் മഹാബ്രംലിഹന്മാരുമേണിക് മാണിക്യ സാനൂരിവാഭാകി പീതാംബരം മാണിക്യ സാനൂരിവാഭാകി പീതാംബരം രംഗബന്ധോ ധർമ്മസ്ഥലം സുപരിവേശൈവാംബുരാസേ സന്ധ്യാംബുവാഹനി കുറുംബമിവാംബരസ്യ चम्पाकदम्बकमिव अम्बुमुचो मनो नः पीताम्बरम् पिबति रङ्गधुरन्धरस्य மண்டிபாயி வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவின் அணையான் அந்திபோல் நிறத்தாடயம் அதன்மேலயனைப் படைத்ததோருள் உண்டி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே உண்டி என்றால் திருநாள் அந்த திருநாடுதான் நமக்கு பரத்தத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்கும்படியான இடம் என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார் பெரிய திருவந்தாஜிலே முதலாகாம் திருவுருவம் மூன்றென்பர் ஒன்றே முதலாகம் மூன்றுக்குமென்பர் முதல்வாகா நிகருலகு காருருவாக நின்னகத்தக அன்றே புகரிலகு தாமரையின் பூ தேவதைகளைப் பற்றி பல பேர் பலவிதமாக சொல்லுவார் உண்டு மதிரி புணங்கும் சமயம் பலபவாயிருப்பதனாறு முதலாம் திருவுருவம் மூன்றென்பர் ஒன்றே முதலாகம் மூன்றுக்கும் என்பர் முதல்வா நிகரிலகு காருருவா நின்னகத்ததன்றே புகழிலகு தாமரையன் பூ தேவனியுடைய நாபியிலேந்து அதிலே ஒரு தாமரை உண்டாக அந்த தாமரையிலிருந்து நாட்டைப்படையன்றையன் முதலாகத் தந்த நடிர்மா மலருந்தி வீழ்த்தைப் பண்ணி விளையாடும் அங்கேருந்து ஏற்பட்டது சகல தேவதகள் நின்னுரு காரகத்த நீருருவா நின்னகத்ததன்றே புகரிலகி தாமரையன் பூ இந்த பாசுரத்தை பட்டர் பெரிய ஸ்லோகமாக ஆக்கிவிட்டார் திரையோதேவாஸ்துல்யாக ஹிருதயமிதமத்வைதம் அதிகந்திரிகாதஸ்மாத் தத்துவம் பரம் இது விதர்க்கான் விகடயன் விபோர்நாபி பத்மா விதிசிவ நிதானம் பகவதஸ்ததன்யூபங்கி பரவதிக்கு சித்தாந்த எது பரதத்துவம் என்கிற நிர்ணயத்திற்கு நாம் வேதாந்தங்களையோ இத்திகாச புராணங்களையோ பார்க்க வேண்டாம் எம்பெருமானுடைய திருநாபியை பார்த்தால் அதுதான் நமக்கு சகல சித்தாந்தத்தையும் கைவிளக்காக கொடுக்கும் என்று நம்மாழ்வாரம் பக்தரும் சாதித்த உண்டி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின்னுயிரே சதுரமாமதில் சூழ் இலங்கைக்குறவன் தலபத்துதிரவோட்டி ஓர் வெங்கணையுத்தவன் ஓதவண்ணன் மதுரமாவண்டு பாட மாமயிலாடரங்கத்தம்மான் திருவயிற்றுதரபந்தம் என் உள்ளத்துள் என்றுலாகின்றதே மாமயிலாடரங்கத்தம்மான் மதுரமாவண்டிபாடரங்கத்தம்மான் ஸ்ரீரங்கத்திலே ஆராமம் சூழ்ந்த வரங்கமாகினாலே வண்டிகள் தங்காரம் பண்ணுவதும் மயில்கள் ஆடுவதும் சகஜம் ஆனால் வெளியில இருக்கிற வண்டுகளும் வெளியில இருக்கிற மயில்களும் அன்று இங்கே உத்தேசம் திருப்பாளாழ்வார் இப்போது எங்கே இருக்கிறார் ரங்கநாதனுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ளே ரங்கநாதனுடைய திருவேணியிலேயே ஒரு வியக்தியாக இருக்கிறார் அவர் எந்த வண்டையும் எந்த மயிலையும் சொல்லியிருப்பது என்று கேட்டால் लक्ष्मीः कल्पलतोत्तुङ्गस्तनस्तपकचञ्चलः श्रीरङ्गराजभृङ्गो ரமதாம் மகனசாம்புஜே பட்டர் ஸ்ரீரங்கராஷ்டமம் ஆரம்பிக்கும் நாலு ஸ்லோகமாகலை அப்போதே லக்ஷ்மி கல்பலதோ துங்கஸ்தனஸ்தபக ஸ்ரீ ரங்கராஜ பிருங்ககா ரங்கநாதன் தான் பண்டி என்பது பண்டி எங்க நடமாடும் எங்க சுழலும் கல்பலத்தோ துங்கஸ்தனஸ்தபக கஞ்சலக பூங்குத்துக்களுடைய சுழலும் பண்டி பெரிய பிராட்டியாருடைய திருமுகத்தடமாகிற பூங்குத்திலே தன நயன முழுச்சஸ்தார புஷ்பிரேபா लक्ष्मीः कल्पलतोत्तुङ्गस्तनस्तपकचञ्चलः ஸ்ரீரங்கராஜபிருங்கः அந்த பிருங்கம் அந்த இடத்தை விட்டுட்டு நேரமதாம் மானசாம்புஜே என்னுடைய மனப்புண்டரீகத்திலே ரமிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார் ஆகவே அந்த பண்டுபாடா என்று சொன்னது ரங்கநாதனாகிற பண்டுதான் மேலே மாமயிலாடு வெளியில இருக்கிற மயிலெல்லாம் மயில் இது மாமயிலாடு இதையும் சாதிக்கிறார் பக்தர் பிரளய சமய சுத்தம் ஸ்வம் சரீரை கதேசம் பரத சிதஜிதாக்கியம் ஸ்வேச்சயாமித்ருணானஹா கச்சிதமிவ கலாபம் சித்திரமாதூன்பன் அனுஷிஷி நிசிகீவ கிரீடசி ஸ்ரீசமட்சம் இந்த மயில் என்ன பண்ணும் ஆண்மயில் பெண்மயில் பொன்மயிலுக்கு தோகை கிடையாது தான் பிரம்மாண்டமான தோகை அந்த தோகை இருக்கிற இடம் தெரியாது உள்ளுக்குள்ள வச்சுட்டு அந்த தோகை எல்லாம் வச்சுட்டு இருக்கும் இந்த பொன்மைய நுகர்ல தன்னுடைய தோகையை இடித்துக் கொண்டு ஆடும் சந்தோஷமான காலத்தில் அதுபோல எம்பெருமானாகிற மயில் உண்டே ஆண்மயில் இது என்ன பண்ணிருக்காரு உள்ள எவ்வளவு தோகை இருக்குது வரத சித சிதாக்கியம் ஸ்வேச்சையா விஸ்திருடானஹா சூக்ம சதுரிசிஷ்டம் பிரம்மம் ஸ்தூல சதுரிசிஷ்டம் பிரம்மம் சூக்மமாயிருந்த தானே ஸ்தூலமாக ஆகிறார் பிரளய சமய சுத்தம் ஸ்வம் சரீரைகதேசம் பரத சித சிதாக்கியம் ஸ்வேச்சயா விஸ்ருணான கச்சிதமிர கலாபம் சித்திரமாத்திய தூன்பன் அனுசிகினி சிகினி பெண்மையில் பெண்மையினுடைய உதிர் ஆண்மையிலானது தன்னுடைய தோகைகளை விரித்துக் கொண்டு ஆனந்தமாக ஆடுவது போல பகவானே பிராட்டியார் எதிரே உன்னுடைய சராச்சரங்களை எல்லாம் உன்னுடைய திருமையிலிருந்து வெளிப்படுத்தி லீலாவிபூதி ஆக்கி எல்லாரையும் கோயில கதா கிட்டு நீ விளையாடுகிறாய் லீலாவிபூதி அளிக்கிறாய் என்று கொண்டாடினார் மதுரமாக வண்டு பாடமாமயிராடரங்கத்தம்மான் பாரமாய பழவின பக்தருக்கு என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வெட்டகன்றி என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்த நன்குலறியேன் அரங்கத்தம்மான் இது அகரமாறுபதன்றோ அடியேனாட்கொண்டதே ஹாரஸ்பாரிதபேனம் அம்சுலஹரீமாலத்பி मुक्ताभवष्टेणीशीकरदुर्दिनम् ततैतो व्याकीर्णरत्नोत्करम् आविष्कौस्तुभलक्ष्मी रङ्गवसतेः आरूढलक्ष्म्याधरेः निःसीमाद्भुतम् भक्षः मन्दरमध्यमानजलधिश्लाघम् விலோகேமகி இந்த பாசுரத்தை பூர்த்தியாக இதுவும் ரங்கநாதன் விஷயம் பட்டர் சாதித்த ஸ்ரீரங்கராஜஸ்தவமும் ரங்கநாதன் விஷயம் இந்த திருமார்பை திருவா திருப்பாணாழ்வார் எப்படி அனுபவித்தாரோ அவர் தமிழாலே அனுபவித்ததை சம்ஸ்கிருதத்தாலே அனுபவித்தார் கோர மாதவம் செய்த நன்குறியேன் ஆச்சாரியார் ரெண்டு விதமாக வியாக்கியானம் பண்றார் ஐயோ இப்படி பெருமாளை சேமிக்கும்படியாக நான் என்ன கோரமான தபஸை பண்ணினேனோ செய்தனன் செய்தனன் என்பது தன்மையிலேயும் வரும் பதற்கையிலேயும் வரும் நான் என்ன தவம் பண்ணினேனோ அல்லது அவன்தான் என்ன தபஸ் பண்ணினானோ ஆளவந்தார் இந்த ரெண்டர்த்தத்தையும் காண்பிக்க நிமஜ்ஜ தோனந்த பவர்ணவாந்த கிராயமே கூலமிவாசிபத்தா ரொம்ப நாள் இந்த பிறவிக்கடலில் துளங்கிக் கொண்டிருந்தேன் இந்த தினம் பாவம் திருப்படிக்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னார் நீர் எனக்காகப்பட்டரா உமக்கு நானாகப்பட்டேனா எனக்கென்ன லாபம் உமக்கா லாபம் உம்ம தொழுவதற்கு எத்தனை நாள் நான் பாடுபட்டிருந்தேன் அப்படின்னார் லப்தம் பகவன் நிதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயா நாம் பகவானை சேர்வது பகவானுக்கு லாபம் அந்த பகவான் நமக்கு கிடைப்பதுண்டே அது நம்முடைய லாபம் ஆகினாலே கோரமாதவம் செய்தனன் குலறியேன் அவன் செய்தானோ கோரமாதவம் அல்லது நான் செய்தேனோ துண்டவன் புறையன் துயர் தீர்த்தவன் அஞ்சுரைய வண்டுவாழ் புழில் சூழ் அரங்கலகர் அண்டரண்ட பகிரண்ட துருமாநில மொழி மால்வரை முத்துமுண்ட கண்டங்கண்டீர் அடியேனை உய்யக் ரமயது சமாம் கண்டா ஸ்ரீரங்கனே துகூ ఉదంతిచక్రముగ తరుణగ్రీవా కంబు ప్రలంబమలింలుత ప్రణయ నిలగల్లక్ష్మీ విశ్వంభరాకర కందళీ కనక వలయ క్రీడా సంక్రాంతరేఖ ఇవోల్లసన్నే కయీనాహార్విసుని శంగనరాయ్యర్ துளபவிரையார் கமல் நேன்முடியம் மையனார் அணியரங்கனார் அரபினமிச மேயமாயனார் செய்யமாய் ஐயோ என்னை சிந்தக வந்ததிலே திருமுகமண்டலத்தை அனுபவிக்கிறார் சுத்து மொழி வட்டம் சூழ்ந்து சோதி பரந்தன்கிறபடியே சாரத சர்மணி பர்வாக்கிரசமே சமேஜித சகலகலாபரிபூர்ண சர்வாக்கிரகரமான மறுக்கழக்கின சந்திரமண்டலத்தையும் அப்போதலந்த சந்தாமரை பூவையும் சகஜ காந்தி சைத்திய மாந்தவ சௌரபாதிகளாலே அதற்கரித்து கிட்டினாரை மையலோர்த்தி மயக்கும் மாயமந்திரமாய் விளங்குகின்ற மயமான முகாரவிந்தமிருக்கிறபடி பரியனாகி வந்த உணர்வுடல்கின்ற அமரர்க்கரிய வாதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடபடந்து மிழிந்து செப்பலியோடி நீண்டவர் பெரியவாய தண்டாமரை கண்கள் நீண்டவர் பெரியவாய கண்கள் என்னை பேரம செய்தனவே ரங்கநாதா உன் திருக்கண்ண சேவித்தேன் எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு திருக்கண்களை வர்ணித்தவர் பத்தாழ்வாரும் வர்ணித்திருக்க எல்லாரும் ஒரு துணுக்கு தான் சொல்லியிருக்காரு அப்படி என்றிருக்கேன் கரியமாகிப் புடபரந்து மிழிந்து செவ்வதியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேகமசெய்தனா எம்பெருமானார் கத்தியாசஸ்ருதிக்கு அர்த்தம் சாதிக்கிறார் வேதார்த்த சங்கிரகத்தில் கம்பீராம்பஸ்தமுத்பூத சுமிருஷ்டநாள ரவிகர விகசித புண்டரீகதளாமலாயதே க்ஷணா யாதவ பிரகாசனுக்கும் സ്വാമിക്കും വേദാന്താർത്ഥ വിചാരത്തിലെ കൊഞ്ചം மனோபேதம் ஏற்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர் அவர் சொன்ன அர்த்தம் கிடக்கட்டும் சுவாமி சாதித்தார் சுமிருஷ்டனஹாளரவிகர விகசிதா கம்பீராம்பஸ்தமுத்பூத சுமிருஷ்டனாளரவிகர விகசித தேட்சணா அகலமாமரட்டி நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமோழு முண்டான் அரங்கத்தரவி நடையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோருளில் நீரமேனி ஐயோ நுரை கொண்டது என் நெஞ்சினையே ஆலமாமரக்கீழமேல் ஒரு பாலகனாய் படதளமதி செய்ய ரங்கதாமன் செய்தைவர்ணவ தர்ண கப்பதார்ஜம் அதிமுகமுதரே ஜகண்டி மாதும் நிததித வைஷ்ணவ நளிர்மகிக்கடையனும் நான் முகக்கடவுளும் தளிரொடிமயவர் சலபனு முதலா யாவகையுலகமும் யாவரு மகப்படா நிலநீர் தீகால் சுடலில் விசும்பும் மலர் சுடர் பரவம் சிறிதுடன் மயங்கா குருபொருள் புறப்பாடின்றி முழுவது மகப்படக் கறந்து ஓராலிலைச் சேர்ந்ததன் பெருமா மாயனையல்லது ஒரு மாதைவம் மத்துடைய மோயாமே அளமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாரமோழும் உண்டாய் அரங்கத்தரவினடையான் மேலே திருவாபரணங்களை அனுபவிக்கிறார் கோலமாமணி ஆரமம் முத்துத்தாமமும் முடிவில்லதோருளில் நீளமே நீ சோஜித விவித விசித்திரானந்தாச்சரிய நித்த நிரவத்தி நிர்சே சுகந்த நிரதிசய சுகஸ்பரிச நிரதிசய உஜ்வல்ல கிரீட மகுட சூடாசம்சக ग्रैवेयकहारकेयूरकटकश्चीवत्स कौस्तुभ मुक्ता दामोदर बन्धन पीताम्बर काञ्चीगुण नूपुराद्यपरिमित दिव्यभूषणा ശങ്കമലക്കടലിൽ ശില്പിതർഭൂർവിരലിൽ ചേർത്തികളാഴികളും തുണ്ടിണിയും മഴയിൽ തങ്കിയ പൊൻപടമം താളനന്മാതുളയൻ പൂവൊടു പൊന്മണിയും மோதிரமும் கிரியும் மங்கள வைம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் பாலிகளும் சுத்தியும் ஒத்திலகும் நீரமே நீ ஐயோ நுரை கொண்டது என் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்டமாயன் என் உள்ளங்கவந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினைக் கண்ட கண்கள் மற்றொன்றினைக் காணாவே காண்பனதும் உரைப்பனதும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடியகாதல் பாண்பெருமாள் பாடியதோர் பாடல் பக்தம் பழமறையின் பொருளென்று பரபுமின்கள் பாண்பெருமாள் பாடியதோர் பாடல் பக்தம் பழமறையின் பொருளன்று பரவுமென்கள் வேதத்துக்கு மூலம் பிரணவம் அகார உகாரம் அகார தானேகதா சமபரத்ததேததோமிதி ஐவர் அமலனாதிபிரான் உவந்த உள்ளத்தனாய் மண்டிபாய் அகார உகார மகார இட்டி பாண்பெருமாள் பாடியதோர் பாடல் பத்தும் பழமறையின் பொருளன்று பரவுமென்கள் கார்த்திகையுரோகுணினாள் காண்மினின்று காசினியீர் வாய்த்த புகழ்ப்பாளர் வந்துகிப்பாள் ஆர்த்த புகழாரியர்கள் தாங்கள் ஆர்த்த புகழாதியர் அன்புடனேதான் அமரநாதிபிரான் கற்றதற்பின் நண்புடனே கொண்டாடு நாள் திருப்பானாழ்வார் திருமகளே சரணம் மற்ற ஆழ்வார்கள் நூறு பாட்டு ஆயிரம் பாட்டு ஐநூறு பாட்டு இப்படியாக வைத்து அர்த்தங்களை எல்லாம் விளக்கினார் திருப்பானாழ்வார் பத்து பாட்டிலே சகல சாரார்த்தங்களையும் சகல திவ்யானுபவங்களையும் தலைக்கட்டி வைத்தது आत्मदान परम भाग्य